எப்பொழுது விடியல் கிடைக்கும் நிம்மதியும் வெளிச்சமும் எப்பொழுது கிடைக்கும் சமூகத்திலே ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கும் ஆன்மீக துறையிலே நாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் இஸ்லாத்தோடு இணைந்தவர்கள் ஆன்மீக துறையிலே இறங்குகிற பொழுது எப்பொழுது நிம்மதியும் வெளிச்சமும் கிடைக்கும் இந்த மூன்று கோணத்திலே நாம் பார்த்தார்கள் முதலிலே ஒரு குடும்பத்திலே எப்பொழுது ஒரு மனிதனுக்கு விடியல் கிடைக்கும் என்றால் திருமணம் முடித்தவர்களை பார்த்து நான் சொல்லுவேன் பெண்களில் ஏறத்தான் அலிவெளியல்லாகுத்தாரா சொல்லுவார்கள் இருபத்தி ரெண்டு வகை பெண்கள் இருக்கிறார்கள் அதில் பதினைந்து வகை பெண்களை திருமணம் முடித்தால் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது இன்னும் ஒரு ஏழு வகை பெண்கள் இருக்கிறார்கள் இவர்களை திருமணம் முடிப்பவர்கள் வாழ்க்கையில விருச்சத்தையும் வெளிச்சத்தையும் பெறுகிறார்கள் என்று அடிவடியல்லாகுத்தாரான் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் அதில் இந்த முதலில் பதினைந்து வகை பெண்களை நாம் ஆய்வு செய்யப் போகிறோம் அதிரடி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் அல் முத்த ஜப்பிரா இப்படி ஒரு வகை பெண்மணி இருக்கிறார் அல் முத்த ஜப்பிரா என்னதான் ஆச்சரியத்தை செய்து காட்டினாள் ரஜம் மாசத்திலிருந்தே நோன்பு வச்சு சாபானு நோன்பு ரமலானு நோன்பு எல்லா நோன்பு வச்சாலும் கூட உன்னைய பத்தி எனக்கு தெரியாத வேலை பாரியா ஒரு வரலாறு சொல்லுவாய் இறைநேச செல்வ விடிய விடிய வணக்கம் தொழுகையானால் இடத்திலே நல்ல பேர் இல்லை இடத்திலே பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கராமாத்தின் மூலமாக வானிலை பறந்து காட்டினாராம் விரிப்பை விரித்து வீட்டிலே மனைவினர் சொல்லுகிறார் நீ என்ன தொழுகிறாய் வணங்குகிறாய் ஓதுகிறாய் ஒருத்தர் இன்னைக்கு எப்படி தெரியுமா வானத்துல பறந்து போனாரு என்று சொல்ல உடனே அம்மா அது நான் தான் சொல்லும் போது அதனால்தான் கொஞ்சம் போன கோணலா பறந்தீங்களோ அங்கே ஒரு குறை உலகத்திற்கே பெரிய வல்லனாக இருக்கலாம் பெரிய அறிஞராக இருக்கலாம் சாக்ரட்டிஸ் எவ்வளவு பெரிய அறிஞர் ஆனாலும் அவருடைய வீட்டில் எப்பொழுது பார்த்தாலும் திட்டு ஒரு நாள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது மரத்தடியிலே மேலிருந்து தண்ணீரை ஊற்றினானா மழை திட்டியது போதாது என்று மாணவர்களை பார்த்து சொன்னாராம் முதலிலே இடி இடித்தது இப்பொழுது மழை பெய்கிறது நம்முடைய தமிழர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு இது போன்ற பெண்களை இந்த மேஜிக் கூடத்திற்கு ஒருவர் போனார் கூடத்திற்கு சென்று நீங்கள் செய்வதெல்லாம் உண்மைதானே என்று கேட்க இது என்ன சந்தேகம் இருக்கிறது நான் எதை வேண்டுமானாலும் எதுவாக வேண்டுமானாலும் மாற்றுவேன் நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக உங்களால் மாற்ற முடியுமா சத்தியமாக மாற்ற முடியும் அப்படியான எங்க வீட்டுக்கார மாவனை மாத்திட்டார் தாங்க முடியல சொல்ல என்னவாக மாற்ற வேண்டும் காற்றாக மாற்ற வேண்டும் திருப்பி என் வீட்டுக்கு வரவே கூடாது அப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் முத்து ஜப்பீராக்கள் அவர்களை திருப்தியே படுத்த முடியாது இவர்கள் மனைவியாக வந்து சேருகிற பொழுது இவன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்க முடியாது இரண்டாவதாக முத்த கப்பிரா பெருமானா சல்லா குடிவசனம் கியாமத்து நாளில் அறிகுறி என்று சொல்லுகிறவர்கள் சொன்னார்களே அசா ரோஜுலு சௌஜத்தா ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான் இப்ப மனைவி என்ன விரும்புவாள் என்றால் தன் கணவன் தான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் கணவன் தான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்று மனைவி விரும்புவாள் இவளுக்கு பேர் தான் முத்த கப்பிரா அவ என்ன சொல்றாளோ அதைத்தான் இவர் செஞ்சார் ஏறத்தாழ தமிழ்நாட்டில ஒரு எழுபது சதவிகிதம் இந்த இனத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்களோ என்று என்ன தூண்டுகிறது கோவைவாசிகள் எல்லாம் அப்படி இல்லை ஏனென்றால் கேசட் வீடுகளுக்கு சென்று முத்த கப்பிராக்கள் பையன் வீட்டில் கேட்கிறேன் அம்மா வீட்டில் ஏதாவது உதவாத பொருள் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்கும்போது உங்க அத்தா தான் இருக்கிறாரு கூட்டு போட அப்ப அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் வீட்டிலேயே உதவாத பொருள் யாருன்னா அங்கே உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் கிடக்கிற அந்த தகப்பனார் தான் இன்னைக்கு உதவாத பொருள் ஆறு மகன்களை அழைத்து பேசுகிறார் ஆறு பிள்ளைகளை அழைச்சு இந்த வாரம் உங்க அம்மா சொன்ன மாதிரி சரியா செஞ்சது யாரு ஆறு பேர் சேர்ந்து சொன்னாங்க நீங்க தான் வாப்பா அம்மா சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சவங்க அப்ப எந்த அளவுக்கு அவள் வைத்திருக்கிறார் கணவன் தனக்கு கட்டுப்பட வேண்டும் வீட்டில காபியை குடித்துக் கொண்டிருப்பான் காபி குடிச்சிட்டு இருக்கிறார்கள் கணவனுக்கு போட்டு கொடுக்கிறாள் காபி குடிச்சிட்டு இருக்கும்போது செல்லமாக தான் வளர்த்த நாய் வருகிறது அந்த நாய்க்கு கொஞ்சம் காபி கொடுக்கலான்னு கொடுத்தா உள்ள இருந்து சத்தம் வச்சான் நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது நேத்து பால்ல போட்ட காப்பி நாய்க்கு ஆகாது ஆனா கணவர் பிடிக்க வேண்டும் அப்ப சமூகத்தின் நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது இப்படி கப்பிராக்கள் தன் கணவன் தன்னுடைய கணவன் தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பது கியாமத்து நாளின் அறிகுறி இப்படி ஒரு மனைவியை பெற்றிருந்தாலும் இவர் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பார்க்க முடியும் மூன்றாவதாக சொல்லுவார்கள் அந்நகீதா நக்கீதா என்றால் துசவ்விது ஈசத்தை உன்னுடைய வாழ்க்கையே கருப்பாக்கி விடுவாள் வாழ்க்கையை கருப்பாக்கும் குணம் கொண்டவள் என்னதான் நல்ல காரியம் செஞ்சாலும் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்காது திட்டிக்கொண்டே இருப்பாள் உள்ள நுழைஞ்சதிலிருந்து கணவர் வெளியே வருகிற வரைக்கும் திட்டிக் கொண்டிருப்பாள் இன்னொரு வகையிலே சொல்வதானால் தன்னுடைய வீட்டை பற்றியே பெருமை பேசுவாளே தவிர வேலை ஒன்றும் நடக்காது எங்க அத்தா அப்படிப்பட்டவரு எங்க மாமா அப்படிப்பட்டவரு எங்க அண்ணன் இப்படிப்பட்டவரு என்று எதையாவது தன் குலத்தை பற்றி பெருமை பேசிக் கொண்டே இருப்பாளே தவிர கணவனை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ தன் குழந்தைகளை பற்றியோ கண்டுகொள்ளாத குணம் படைத்தவளாக இருப்பாள் இவளை திருமணம் முடித்தவர்களும் வாழ்க்கையில் சமூகத்தில் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னொரு வகை இருக்கிறார் அல் இனா ஐயா என்று சொன்னார் நான் முகா இல்லா மிகுருவா இனத்திகா கணவன் தனக்கு போதுவா சொன்னா கேட்பா இல்லாட்டி காதலையே வாங்கிக்க மாட்டார் இந்த அம்மாவுக்கு என்ன பிரியமான விஷயமோ அதை சொன்னா கேட்பா பிரியம் இல்லாததை சொன்னா காதலையே வாங்க சொன்னான் ஒரு துறவி இடத்துல போய் சொன்னார்களாம் ஒருவர் வாழ்க்கையில நொந்து போய் இவர் சொல்ற விஷயத்தை எதுக்குமே அவர் காதல வாங்குறது இல்ல நீ மாட்டுக்கு சொல்லிட்டு போயான்னு விட்டுறா துறவி இடத்துல போய் எப்படியாவது நீங்க நிறைய ஓதி வச்சிருக்கிறீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க நாயெல்லாம் கடிக்க வருகிற நாய்க்கு கூட வாய கற்ற மந்திரத்தை சொல்லி கட்டி போடுறீங்க அந்த மந்திரத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லிக் கொடுங்க என் மனைவியின் வாயை கட்டது என் மனைவியால் பெரிய தொல்லை வாய கட்டுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அவர் சொன்னாரா என் மனைவியால தான் நானே துறவியா வந்தேன் அந்த நிலை எனக்கு தெரியாம தான் நான் இங்க வந்தேன் இப்படிப்பட்ட பெண்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் அல் இனாவியா தான் என்ன சொல்லுகிறாளோ தனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் தெரியும் ஒரே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கடிவாளம் போட்ட குதிரை ஒரு தான் பார்க்கும் இதை போன்று தன்னை மட்டும் பார்க்கிற பெண்மணிகளும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் மற்றவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் அஞ்சாவதாக ஷர்ஹா ஷர்ஹா என்றால் லா எஸ்பகுஹா அபாகும் வலா அலா நன்றிங்கிறதே அவளுக்கு இருக்காது பெருமனார் சலந்தா பொலிவர் செல்லும் புகாரிகளே ஒரு அதிகத்துவரும் சொன்னார்களே நரகத்திலே நிறைய பெண்களை நான் பார்த்தேன் எந்த பெண்கள் தக்ஃபுர்னல் அசீர் தக்ஃபுர்னல் அதிகமாக கணவனுக்கு மாறு செய்பவர்களாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பத்துவா கொடுப்பவர்களாகவும் லானத்து செய்பவர்களாகவும் இருந்தார்களே சில இப்பதான் கொஞ்ச காலமா அது இல்ல இல்லைன்னு சொன்னா பிள்ளையை கூப்பிடும் போதே நீ அதுல போக இதுல போக அப்படி போக இப்படி போக எல்லாமே போகலாம் ஆக வரவே வர இந்த பெண்கள் நிறைய நரகத்தில் இருப்பார்கள் இது யார் அஷத்தா என்னன்னா போய் கொடை கொடுத்தானோ வயிறு நிரம்ப மாட்டாள் வலா எர்வா கலா அல்லாவுடைய கலாத்தவரை கூட புரிந்து கொள்ள மாட்டான் அல்லாவுடைய கலாத்தவரை கூட புரிந்து கொள்ள மாட்டான் உன் கூட வாழ்ந்து ஐம்பது வருஷமா வாழ்ந்திருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஐம்பது வருஷமா வாழ்ந்து ஐம்பது வருஷமா என்னென்ன வேலைகளை இவன் செய்திருப்பான் அவனுக்காக ஒவ்வொரு ரமலானும் பல சேலைகள் ஒவ்வொரு தடவையும் மருத்துவமனைக்கு செல்லுகிற பொழுது பல செலவுகள் அவளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்திருப்பான் எல்லாம் கொடுத்தும் கூட உன்கிட்ட இருந்து நான் அதுக்கப்புறம் இந்த பெண்கள் இவர்களுக்கு பேர் தான் ஒரே நாள்ல தொண்டு நூலாயிரும் அந்த ஆண் இத்தனை நாள் அவன் ஓடாய் தேய்ந்ததெல்லாம் போய் இப்படிப்பட்ட சர்காக்களாலும் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பெற முடியாது ஆறாவது ஒரு வகை பெண் இருக்கிறார் ரைபா ரைபா என்றால் தன்னுடைய கணவனை பற்றி எப்பொழுதும் குறை சொல்லுவாள் சமையல் அறைக்கு மட்டும் போக மாட்டாங்க எங்க வேண்டாலும் போவான் இந்த சாப்பாடு சமைக்க சொல்லிட்டு அவரோட சோம்பேறித்தனம் இருக்கிறதே கணவனுக்கு என்ன பிடிக்கும் ஒரு மனைவியினுடைய அங்க லட்சணம் என்னவென்று சொன்னால் ஒரு மனைவி நல்ல மனைவிக்கு அடையாளம் என்னவென்றால் கணவன் என்ன விரும்புவானோ அதை சமைத்துக் கொடுப்பார் கணவனுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பாய் கணவனை சந்தோஷப்படுத்துவாள் சுருக்கமாக சொல்வதானால் ஆனால் இவள் அதுக்கு நேர் மாற்றமானவள் கணவனை பற்றி குறை சொல்லுவாள் சமையல் அறைக்கு மட்டும் போகவே மாட்டாள் நம்ம தமிழர்கள் கூட அடிக்கடி சொல்வதுண்டு வெட்டிங் டே கணவன் ஆசையோடு சொன்னாராம் இன்றைக்கு திருமண நாள் நீ எங்கு சொல்லுகிறாயோ அங்கே உன்னை அழைத்து செல்கிறேன் உடனே அந்த அம்மா சொன்னாங்களா இதுவரைக்கும் பார்க்காத இடத்துக்கு கூட்டு போங்க சிரிச்சானா செலவில்லாத ஐட்டமாச்சு மான் சமையல் அறை கூட்டு போயிருக்கான் இதுவரைக்கும் நீ பார்க்காத இடம் சமையல் அறை தான் எந்த அளவுக்கு சமூகத்தில் அவன் நடந்திருப்பாள் கணவனோடு இருப்பாள் இப்படிப்பட்ட தைபாக்களும் இருக்கிறார்கள் இவர்களும் குடும்ப பெண்ணாக ஆகிற பொழுது சமூகத்திலே வெளிச்சத்தை பார்க்க முடியாது கணவன் இன்னொரு வகை பெண் இருக்கிறாய் எட்டாவதாக என்று சொன்ன மோசடி செய்பவள் கடவுள் இன்றைய சமூகத்தில் இது நிறைய நடக்கிறது திருமணம் ஆனதற்கு பிறகு கூட ரெண்டு பிள்ளை மூன்று பிள்ளைகளை விட்டுவிட்டு அடுத்தவர்களோடு செல்லுகிற சூழல் கண்களாலும் நாவினாலும் மோசடி செய்யக்கூடிய பெண்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் வாழுவது ஏதோ ஒரு கணவனிடத்திலே வாழ்வார் என்னவெல்லாம் இன்னொருவரோடு மார்க்கம் சொல்லுகிறது ஒரு சேலை உடுத்துவதாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்குரிய ஆணை தன்னுடைய கணவனினுடைய கண்ணுக்கடலாக இருக்கிறது இது மார்க்கம் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு நிறைய பெண்களுடைய நிலை கணவன் கண்ணுக்கு அழகா இருக்கணுமோ இல்லையோ பாக்கி எல்லாத்தினுடைய கண்களுக்கும் அழகாக இருக்கிறேன் வீட்டுக்குன்னு ஒரு சேலை வச்சிருப்பாங்க மாக்கால்லா ஒரு ரெண்டு சேலை அதையே நான் வெளியே போறதுக்கு பாருங்க நாலு பேர் பார்க்கிற இடத்துக்கு போறதா இருந்தா கணவன் பார்க்க வேண்டிய அந்த சேலையை கணவனுக்கு காலம் முழுக்க காட்ட மாட்டான் வீரோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வெளியே போகிற பொழுது திருமண மண்டபங்களுக்கு போகிற பொழுது நாலு பேர் பார்க்கிற இடங்களுக்கு போகும்போது இப்படி அலங்காரமாக அழைந்து திரிகிற பெண்கள் இருக்கிறார்களே இவர்கள் தான் அடுத்த ஒரு பெண் இருக்கிறார் ஒன்பதாவதாக சர்சா இந்த பெண்ணுக்கு பேர் சர்சாரா சர்சாரா என்றால் வெளியிலே தான் அவனுடைய எண்ணம் முழுக்க இருக்கு வீட்டுக்குள்ள எண்ணமே வர சிந்தனை முழுக்க வெளியே இருக்கும் வீட்டின் சிந்தனை ஒருபோதும் வராது புர்காவை போட்டுட்டு எங்கேயாவது சுத்தணும் இந்த நிலையும் சமூகத்தில் இன்றைக்கு அதிகரித்துத்தான் வருகிறது புர்காவை போட்டுட்டு அந்த கடை வீதிக்கு போனோம் இங்க கடைவீதிக்கு போனோம் ஆடி மாசம் வந்துருச்சுன்னா சேலுன்னு எங்கேயும் போட்டக்கூடாது பொதுவாகவே சமூகத்திலேயே அதிகமாக சேலை பயன்படுத்துபவர்கள் யார் என்று ஒரு ஆய்வு வைத்தால் நம்ம இஸ்லாமிய பெண்களாத்தான் இருக்கோம் அது பக்கத்து வீட்டை கொண்டு பாத்திமாக்கா வர்றீங்களா பிக் பஜார்ல சேல் போட்டிருக்காங்க சேலை பயன்படுத்துகிற ஒண்ணுக்கு ஆகாத பொருளாக கொண்டு வந்து வீட்டை சேர்த்துருவான் இப்படி சர்சாராக்கள் வீட்டுக்குள் இல்லாத வீட்டுக்குள் இருக்க வேண்டிய பெண்மணி பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் அன்னவர்கள் சொல்லுவார்கள் அத்தியாவசிய தேவையை தவிர வேறு எதற்கும் ஒரு பெண்மணி வெளியே செல்லக்கூடாது நாயகத்தின் மனைவிகளை பார்த்து அல்லாக சொல்கிறான் கர்ண ஃபி யூத்திக்குன்ன கூட மடமை காலத்திலே அலைந்து திரிந்ததை போன்று நபிமார்களின் மனைவிமார்களே வெளியே சென்று விடாதீர்கள் வக்கர்ண ஃபி வீட்டுக்குள்ளே அடங்கி கிடங்கள் என்றார் யாரை பார்த்து நம்முடைய தாய்மார்கள் நபிமார்களின் நாயகத்தின் மனைவியை பார்த்து அண்ணா சொல்லுகிறான் என்று சொன்னால் பெருமானார் இன்னொரு அதிகத்திலே சொல்லுகிறார்கள் அல் மேற்கத்த அவரத்தும் இதா ஹரஜத் மின் பைத்திகா இஸ்தசரபக சைத்தான் ஒரு பெண்மணி வெளியே போக ஆரம்பித்தார் சைத்தான் உற்று பார்க்கிறார் இவளை கெடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கிறதோ இவளுடைய பேரை நாசமா நாசம் பண்ணுவதற்கு என்ன வழி இருக்கிறதோ அந்த குடும்பத்தை எழுத்தருக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழி இருக்கிறதோ அத்தனையும் செய்வதற்கு சைத்தான் தயார் அதனால் உங்களுடைய பெண்களை வெளியே அனுப்பாதீர்கள் என்று பூமான் நபிகள் கோமான் சல்லல்லா அழிவு செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இவருக்கு பேர் அழகா பேர் வச்சிருக்காங்க சாரா சர்வ சருக்கு வெளியே போயிருவான் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டார் இவனாலும் குடும்பத்திற்குள் வெளிச்சம் இருக்கிறது பத்தாவதாக சொன்னார்கள் அஷக்கா கணவனின் மீது தேவையில்லாத சந்தேகங்களை கொட்டிக்கொண்டே யாராவது கடவீதியில ஒரு பெண்ணு நேர பார்க்க நேர்ந்தால் கூட எத்தனை நாள் தொடர்பு ஆரம்பிச்சிடும் சில மனைவிமார்கள் இருக்கிறார்கள் கணவனை ஆய்வு செய்து பின்னால் வருகிற மனைவிமார்கள் இப்படியும் சமூகத்தில் உண்டு சொல்லுவார்களே காலையும் நீயே மாலையும் நீயே என்று தன்னுடைய மனைவியை நான் ஒருத்தன் காலையும் நீயே மாலையும் நீயே மதியானம் யார் யார் யார வச்சிருக்க மதியானம் இப்படி தேவையில்லாத சந்தேகங்களை வாழ்க்கையிலே போட்டு உருட்டி உழப்பி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்ட பெண்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் பதினொன்றாவதாக அல் கயூரா ஃபீ தாஹிலி சத்ரிஹா ஹசதுன் வஹில்லும் அறிவடிகள் ரொம்ப அழகா சொன்னாங்க அவளுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது உள்ளா போராமையும் விரோதமும் குரோதமும் தான் இருக்கு இப்படியும் சில பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துக்குள்ள ரெண்டு அண்ணன் தம்பியினுடைய மனைவிமார்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா சாதாரணமாக சைத்தான் இதை விதைத்து விடுகிறார் அன்னைக்கார் தன்னுடைய அண்ணனுடைய மனைவி தான் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு இட்லி எடுத்து கொஞ்சம் சாம்பார் அதிகமா ஊத்திட்டா பிரச்சனை ஆயிடும் ஏன் பிள்ளைக்கு இல்லாத சாம்பார் அங்க இருக்கு இத்திகில வருகிற சண்டை கடைசியில வீடு மாற வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுகிறதே எதனால் இந்த நிலை ஒரு காலம் இருந்தது ஒன்பது பத்து பேர்கள் ஒன்றாக குடும்பம் நடத்தினார்களே இன்றைக்கு ரெண்டு அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் இருக்க முடியவில்லையே என்ன காரணம் பெண்களினுடைய உள்ளத்துக்குள்ளே அசது குடி வந்து விட்டது போராமை விரோதம் குரோதம் அனைத்தையும் சைத்தான் போட்டதுனால அண்ணன் தம்பி ஒத்துமையா தான் இருப்பாங்க வந்திருக்கிற ரெண்டு அம்மா ஒத்துமையா இருப்பாங்களா ஒரு பவுன் நகை கூட குறைய போட்டு வந்துட்டா மாஷா அல்ல அதுவே பத்த வைப்பதற்கு போதும் அவ ஒரு பவுன் நகை கூட போட்டிருக்கிறதுனால அவளுக்கு மரியாதையா நாங்க கம்மியா போட்டிருக்கிறதுனால நாங்க என்ன இழி குடும்பத்தை சேர்ந்தவர்களா என்றெல்லாம் ஆரம்பித்து அந்த வீடே நெடுத்தெருவுக்கு செல்லுகிற அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறதே யாரா இந்த மக்கள் பனிரெண்டாவதாக சொன்னார்கள் அலியும் கரமுல்லா கோச்சுகின்றவர்கள் சில பெண்கள் இப்படியும் இருக்கிறார்கள் அசபிக்கா தற்போதும் அந்த பெண்களுடைய உள்ள முழுக்க நிறைக்க எண்ணங்கள் கற்பனைகள் இவர் நாலாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாரு ஆனா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கணக்கு போடுவார் இந்த நாலாயிரம் ரூபாய் வந்துருச்சுன்னா நம்ம அங்க போய் அதை வாங்கலாம் இங்க போய் இதை வாங்கலாம் மூணே நாள்ல காசு காலி அதுக்கு பின்னாடி ஒரு உள்ளதே இல்ல வீட்டுக்குள்ள குறைச்சு துரத்துன்னு துரத்துவா நீங்க கொடுத்த பணம் மூணு நாளுக்கு பத்தல பிறகு என்ன சம்பாதிக்கிறீங்க அந்த அவர்லாம் அப்துல் அப்துல் காதர் பயனா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு அப்துல் ரஹ்மான் பயனா அங்க போய் முப்பதுனாயிரம் நாற்பதுனாயிரம் சம்பாதிக்கிறாரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறாரு நீ என்னைக்கு ஆம்ப என்று சொல்ல ஆரம்பித்து விடுவாய் அல்ல சபிக்கா தஸ்குனு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு சொன்னா கணவன் இடத்துல பேசுவா உன்னை போய் கல்யாணம் முடிச்சேன் என்னைய அங்க கேட்டாங்க மதுரையில கேட்டாங்க மாயவரத்துல கேட்டாங்க கிளியனூர்ல கேட்டாங்க ஒருத்தனும் கேட்டுக்க மாட்டான் வரிசையா சொல்லிப்பான் தெரிஞ்ச ஊரெல்லாம் போட்டுவான் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு பேர் அசவிக்கா இன்னொரு வகை பெண் இருக்கிறாள் பதிமூன்றாவதாக அந் நம்மாமா கோல் சொல்லுகிற பெண்மணிகள் இங்கு உள்ளதை கொண்டு போய் அங்க பத்த வச்சு அங்க உள்ளதை கொண்டு போய் இங்க பத்த வச்சு இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டையை ஊட்டிட்டு இவ போய் விளக்குற மாதிரி உள்ள போய் நின்றுவான் ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டையை ஊட்டியது இவள் விளக்கியதும் இவள் நம்ம ரூகுல் பயானிலே ஒரு அழகான வரலாற்றை சித்தரிப்பார்கள் ஒரு பெண்மணி சந்தையிட விற்கப்படுகிறார் விற்கிற பொழுது சொன்னார்கள் இந்த பெண்மணிக்கு எந்த குறையுமே கிடையாது ஒரே ஒரு சின்ன குறை கோல் மட்டும் அப்பப்ப சொல்லுவா அவ்வளவுதான் இவ்வளவுதானே என்று வாங்கி கொண்டு சென்றார்கள் ஒரு சில நாட்கள் ஆனது கணவன் இடத்துல போய் சொன்னா லைட் ஆரம்பிச்சா உங்க மனைவியின் நடத்த சரியில்லைங்க மனைவியினுடைய நடத்த சரியில்லை வேணா பாருங்க இன்னைக்கு ராத்திரி கத்தி எடுத்துட்டு வருவா வேணா பாருங்க சொல்லி போயிட்டான் நேரம் மனைவிட்ட போனான் கணவனுடைய நடத்த சரியில்லை கணவனின் நடத்தையை சரி செய்யறதா வெடரி முடிய லேசா வெட்டிட்டா சரியா பொதுவா எந்த பெண்ணுனா எதை சொன்னாலும் நம்புற ஆளுங்க பெண்கள் ஜோசியகாரன் நிறைய நிக்கிறது யாருன்னா நம்ம அம்மா மாறலாம் எல்லாம் முருக்கா போட்டுட்டு எதையாவது சொல்லுவான் கேட்டுட்டு காசு கொடுத்துட்டு வந்துட வேண்டிய இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பாலான பணங்கள் நிறைய பகுதிகள் யாருக்கு செல்கிறது என்றால் தேவையில்லாத ஜோதிடக்காரர்களுக்கும் தரிசமாத்தின் சொல்லிட்டு எதையாவது சொல்லக்கூடிய ஆட்களுக்கும் தான் சமூகத்தில் செல்கிறது முறையான முறையிலே பயன்படுத்தப்படும் நேரா இந்த அம்மா கணவனுக்கு தான் வெட்டணுமே முடிய என்ன செய்யறது கத்தி எடுத்துட்டு நம்ம கணவனை எப்படியாவது சரி செஞ்சிடலாம்னு கத்தி எடுத்துட்டு போச்சு அதை தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிறான் கத்தி எடுத்துட்டு வந்த உடனே அவரை கொலை செய்யத்தான் வருதுன்னு நினைச்சு வேறமா கத்தியை வாங்கி மனைவி சொல்லிட்டான் செத்து போயிட்டான் மனைவியின் சொந்தக்காரர்கள் கணவனை குத்தினார்கள் இவன் காலியாயிட்டான் இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை கொலை அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை கொலை இங்கு நூறு பேர் செத்தார்கள் அங்கு நூறு பேர் செத்தார்கள் எதனால ஒரு சின்ன கோல் தான் பார்ப்பதற்கு சிறிது ஆனால் அதன் தாக்கம் பெரிது நம் மாமாக்கள் கோல் சொல்பவர்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் நம்முடைய மனைவியாக இருந்தால் அங்கே வெறிச்சமும் விரிச்சமும் இருக்கவே பதினாலாவதாக ஒரு பெண்மணி இருக்கிறாள் அல் மிசாஜியா லா இருந்து பேசவே மாட்டான் இப்படியும் பேசுவான் அப்படியும் பேசுவான் அங்கேயும் பேசுவா இங்கேயும் பேசுவா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேட்டு ஒரு முடிவு எடுக்க தெரியாது ஜவுளி கடைக்குள்ள போன மாதிரி தான் சில பெண்கள் ஜவுளி கடைக்குள்ள போனா மாச்சா இல்ல அங்க வர்ற பாடு அம்புட்ட இழுத்து இறக்கி போட்டு ஒண்ணு கூட பிடிக்கலன்னு கிளம்பிடும் இஸ்திக்கிறார் இருக்காது நினைவாடு இருக்காது இதைத்தான் எடுக்க வேண்டும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்காது கணவனை ஒரு நேரத்தில் பேசுவா ஒரு நேரத்தில் ஏசுவா பேசுறதுக்கே ஏசுவா ஏசுறதுக்கே பேசுவா மாறி மாறி பேசுகிற பண்பாடு கொண்டவர்களும் இவர்களாலும் விருச்சம் கிடைத்தார் பதினைந்தாவதாக அதிபதி அல்லாஹுத்தாலா சொன்னார்கள் அல் இக்திசாரியா பொருளாதாரத்திற்காகவே வாழுகிற பெண்களும் இருக்கிறார்கள் சமூகத்திலே இதில் நிறைய மேல்தட்டு வர்க்கத்தை நாம் பார்க்க முடிகிறது காசு இருந்தால் மரியாதை என்றால் தன்னுடைய செருப்பை விட கேவலமாக நினைப்பார் காசு இருந்தால் சந்தோஷமாக பேசுவார் கரன்சியை கொடுக்கிற பொழுது சந்தோஷம் வரும் கரன்சி இல்லை என்று சொன்னால் சந்தோஷம் தானாக போய்விடும் இப்படிப்பட்ட பெண்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள் இவர்களாலும் வெளிச்சம் கிடைத்தார் சொன்ன அறிவடி அல்லாஹுத்தாலா யாரால் வெளிச்சம் உண்டு விடியல் யாரால் கிடைக்கும் என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு ஏழு பெண்மணிகள் இருக்கிறார்கள் அவர்களை திருமணம் முடித்தால் ஏழாவது வானத்துக்கே கொண்டு போயிடும் கணவனை ஏழாவது மானத்திற்கே அழைத்து சென்று வைத்து விடுவார்கள் அவ்வளவு அற்புதமான பெண்மணிகளும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அறிவடி அல்லாஹுத்தாலா அந்த ஏழு பேர்களையும் அறிமுகப்படுத்துகிறார்கள் அதில் முதலாவது அது மொத்தவாலிகா கணவனின் மீது அன்பும் பணிவும் கொண்டிருப்பார் கணவனுக்காக எத்தைக்கும் செய்யத்தையா ஹதீஜா அடி எல்லாம் அதை பார்க்கிறோமே எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி ஹதீஜா பெருமானாரை திருமணம் முடிக்கிற பொழுது அலுவலகத்திலேயே பெரிய பணக்கார பெண் ஹதீஜா ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் ஜபலே நூர் இரா குகை எவ்வளவு உயரமான குகை நம்மனால ஏற முடியாது உடல் வருத்தவர்கள் ஏற முடியாது மாவி வரை சென்று திரும்பியவர்கள் எல்லாம் நிறைய உண்டு அந்த ஹிரா குகைக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொண்டு போகிற பொறுப்பை தான் எடுத்தார்கள் எதற்கு தன் கணவன் நன்றாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கலாம் ஏறி இறங்கலாம் நான் நினைச்சிருந்தா ஒரு வேலைக்கார பொண்ணு அனுப்பிச்சிருக்கலாம் அவ்வளவு செல்வம் தான் நினைத்திருந்தால் அவுபக்கரன் எல்லாமே அனுப்பி இருக்கலாம் விலாங்கடி எல்லாமே அனுப்பி இருக்கலாம் தன்னுடைய வேலைக்கான காதிங்களை அனுப்பி இருக்கலாம் கூடாது என் கணவனுக்கு நானே சென்று முன்னால் அமர்ந்து கணவனை சாப்பிட வைத்து மகிழ்ந்து விட்டு வர வேண்டும் என்று தானே புறப்படுவார்கள் கதீஜாரதி எல்லாம் இப்படி ஒரு காலம் இருந்தது கணவனை வந்து சாப்பிட வச்சு மகிழ்ந்த காலம் இன்றைக்கு அதெல்லாம் இருக்கிறதா டைனிங் டேபிள்ல சாப்பாடு தூங்கிட்டு இருக்கும் அங்க சாப்பாட்டை போட்டு இங்க உங்க டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க விருப்பம் இருந்தா போய் சாப்பிட்டுக்கலாம் ஒரு காலம் இருந்தது எல்லோருக்கும் உணவு பரிமாறுகிற சூழல் அப்படி பரிமாறுகிற பொழுது ஏற்பட்ட சந்தோஷங்கள் இன்றைக்கு பார்க்க முடிகிறதா நம் குடும்பங்களில பையன் வந்து அவர் வாடி சாப்பிட்டு போக வேண்டியது இவரு போய் அவர் வாடி சாப்பிட்டு போக வேண்டியது ஏதோ ஹோட்டலுக்கு போன மாதிரி தான் வீட்டுக்கு போன மாதிரி முத்தமோதி ஆ கணவனை மகிழ்விப்பாய் உம்மு சலமா ரெண்டு பாகம் தாரா பெருமனா செலவாக அழிவு செலவன் அவர்களுடைய வயிற்றிலே ஹுசைன் அலி ஏறு விளையாடுகிறார்கள் பெருமானா செல்லல்லா அலிவசனம் சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேரனோடு விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு பிறகு திடீர் என்று அழுகிறார்கள் பெருமானார் சிரித்ததையும் உம்முசலமா பார்க்கிறார்கள் அழுததையும் உம்முசலமா பார்க்கிறார்கள் பெருமானார் சிரித்ததற்காக சிரித்தார்கள் அழுததற்காக அழுதார்கள் என்ன காரணம் என்று தெரியாது எதற்கு சிரித்தார்கள் நாயகம் சிரித்தார் என் கணவன் சிரித்தார் சிரித்தேன் நாயகம் அழுதார்கள் அதற்கு பிறகு பெருமாள் கேட்டார்கள் நாயகனே நீங்க சிரித்தீர்களே என்ன காரணம் நீங்கள் அழுதீர்களே என்ன காரணம் நீங்க சிரித்ததற்காக சிரித்தேன் அழுததற்காக அழுதேன் இதுதான் எனக்கு தேவை என் கணவனின் விருப்பம் என்னவோ அதுதான் என் விருப்பம் பெருமாள் செல்லா சொல்ல சொன்னார்கள் உசைந்தடி அல்லாஹுத்தலா என்னோடு செல்லமாக விளையாடுவதை பார்த்து நான் சிரித்தேன் இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலிஸ்லாம் என்று சொன்னார்கள் ஒரு மண்ணை காட்டினார்கள் கர்பலாவின் மண்ணை காட்டி இதில் தான் உங்கள் பேரன் உசைன் மறிப்பார் மரணிப்பான் என்று சொன்னார்கள் அந்த சிவந்த மண்ணை பார்க்கிற பொழுது என் பேர பிள்ளையை சகிதாக்கப்படுமே என்பதை நினைத்து நான் நடுவேன் என்று பெருமானார் சுதந்தா பரிவசலம் சொன்னார்கள் சொன்னதற்கு பிறகுதான் இவர்களுக்கு இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா கணவன் சிரிச்சா சிரிக்கிறது கணவன் அழுதா அழுகிறது இன்றைக்கு வெங்காயம் உரிச்சா கூட அழகாத பெண்கள் தான் நிறைய கணவனை அளவைத்து பார்க்கலாம் என்று நினைப்பார்களே தவிர கணவன் அழுதால் அழுவது கணவன் சிரித்தால் என்பதை நாம் இன்றைக்கு பறந்து போய்விட்டது இரண்டாவதாக சொன்னார்கள் அலிரடியல்லாஹு தாலான் அவர்கள் அல் கணுவா உள்ளதை கொண்டு போதுமாக்கும் மனம் படைத்த பெண்மணி இவள் இருந்தால் உங்களை ஏழாவது வானத்திற்கு உயர்த்தி கணவனுடைய சூழ்நிலையை அறிந்து உள்ளதை கொண்டு போதுமாக்கும் மனம் பெருமானா குடும்பத்திலே இருந்தார்கள் சைனப் அலி தராங்கா தன்னிடத்திலே பெருமானார் கொடுக்கிற எல்லா பொருளையும் தான தர்மம் செய்துவிட்டு உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள் ஜெயினப் அலி அல்லா தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்து தன் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அக்கம் பக்கமும் அழித்து எல்லோரோடும் இணக்கமாக வாழ்ந்து ஜெயினப் அலி அல்லாஹு தாலாவின் வரலாறு நடத்திச்சார் கனு நாயகமே வீட்டுல இது இல்ல அதை போய் வாங்கிக்குவாங்க இது இல்ல இதை போய் வாங்கிக்குவாங்க என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள் பெருமானா செல்லல்லா வலிவ செல்லும் கணவனுக்கு தெரியாதா நம் வீட்டில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று தெரியாதா அவர்கள் வாங்கி கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் உள்ளதை வைத்து ஏனென்றால் கணவனிடத்திலே சில நேரத்திலே பொருளாதாரம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் கணவனின் மனம் அறிந்து நடக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்த பெண்மணி தான் சைனன் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா இந்த காசு இருக்கோ இல்லையோ போடுற அந்த லிஸ்ட் கரெக்டா வந்தாலும் ஒண்ணு குறைஞ்சாலும் அவர் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது இதையே மறந்துட்டு நீங்க எப்ப போனாலும் ஒண்ணு மறதி அல்லது வேற ஏதாவது ஒரு காரணம் என்று சொல்லுகிற பண்பாடு அல்ல மூன்றாவதாக அஜிரணி அல்லா உத்தாரா சொன்னார்கள் அல் ஹனூனா ஹனூனா என்றால் யார் கலிமாத்துல் அசு மென்மையா பேசுவாங்க கணவன் மென்மையாக பேசுவாய் மென்மையாக பேசி கணவனை மகிழ்விப்பாய் இவளும் குடும்பத்திற்கு ஏற்றவள் இந்த பெண்ணை பெற்றுக்கொண்டால் அவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியை பெற்றுக் கொள்வார்கள் பெருமானாரினுடைய மனைவிமார்கள்ல ஜுவைரியா வெளியல்லா உத்தாலா நாயகத்தில் பேசும்போது மென்மையாக மான் மாதிரி பேசுவாங்க மானை போன்று ஆயிஷா ரெடியெல்லாம் போறாங்க ஜுவைரியா போய் பேசினா கூட ஆயிஷா போவாங்க மென்மையாக பேசி ஆயிஷா சாதிக்க முடியாத காரியத்தை ஜுவைரியா சாதித்து விடுவார்கள் வரலாறு இப்ப மென்மையாக பேசுகிற பண்பாடு கணவனிடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது கணவனுக்கு எவ்வளவு அமைதியை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்கிற பெண்மணிகள் பெருமானார் செல்லந்தா பழிவசனம் சொன்னார்கள் இது அசல்ல சம்சகா ஷாமத் சகா அகலனத் பிரஜகா அபாத் மாலகா ஜன்னதிஷா நாலே நாலு விஷயத்தை தான் சொன்னாங்க பெருமானா சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கிறது ஆம்பளைகளுக்கு சொல்லல பொம்பளைகளுக்கு மட்டும்தான் சொன்னாங்க சொர்க்கத்திற்கு எட்டு வாயில் இருக்கிறது நாலு வேலைகளை நீங்கள் செய்தால் எட்டு வாயிலும் நுழையலாம் அஞ்சு நேரம் சரியா தொழுகணும் இதா சல்லத் சம்சகா வசாமத் ரமணா நிலை சரியாக நோன்பு நோக்க வேண்டும் தன்னுடைய அபத்தை பாதுகாத்து வாழ வேண்டும் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு மகிழ்ச்சியை கொடுத்து கணவனோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் இருந்தால் சொர்க்கத்திலே எந்த வாயிலும் நுழையலாம் பெருமனா செல்லல்லா பரிவசனம் சொன்னார்கள் இப்படி கணவனோடு இன்பமாக கணவனிடத்திலே மென்மையாக பேசக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறார்களா இவர்களும் உங்களை ஏழாவது வானத்திற்கு உயர்த்தியுள்ளார்கள் நாலாவதாக சொன்னார்கள் அல் அஃபீஃபா அஃபீஃபா என்றால் ஷரீஃபா அந்த பெண்ணா பெண் இனத்திற்கே பெருமை வந்துள்ளது அவனுக்கு மட்டும் பெருமை இல்லை பெண் இனத்திற்கே பெருமை பாத்திமா பெண் இனத்திற்கே பெருமை காரணம் பாத்திமா அலி தாராவை போன்று வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள் பெண் இனத்திற்கே பெருமை சேர்ந்தவர்கள் தேவையில்லாமல் வெளியே போக மாட்டாங்க கணவனுடைய சொல்லை மீறி பேசுவது கிடையாது பிள்ளை வளர்ப்பிலே அவ்வளவு அக்கறையோடு வளர்த்தவர்கள் பாத்திமார்கள் எல்லாம் இதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் பெற்றோரிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் எந்த அளவிற்கு நடந்தார்கள் என்றால் ஒரு தந்தை எழுந்து நிற்பார்களாம் பாத்திமா வந்தால் நாயகம் எழுந்து நிற்பார்கள் மகளுக்கு எந்த தந்தையாவது எதிர்த்து நிற்பாங்களா அப்ப எந்த அளவிற்கு கண்ணியமாக இந்த பாத்திமா நடந்திருக்க வேண்டும் எண்ணி பார்க்கிறோம் இதை போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே நிறைய பெண்களை பார்க்க முடியும் உம்மு ஐமன் ரலி அல்லாஹாரா இந்த பெண்மணி துவா கேட்டால் விஜயத்தினுடைய வேலையிலே மக்காவிலிருந்து பதினாறுக்கு செல்லுகிற பொழுது தண்ணீர் இல்லை கடுமையான தாகம் அல்லாஹ்விடத்திலே இரண்டு காத்து தொழுது துவா வானத்திலிருந்து கயிறு இறங்கியதா எல்லாம் ஹதீஸ் நூல்களும் சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி எவ்வளவு அமைப்பா பத்தினித்தனமாக இருந்திருக்க வேண்டும் தன் இனத்திற்கே பெருமை சேர்க்கிற அமைப்பிலே நடந்து கொள்ளுகிற பெண்மணிகளும் சமூகத்தில் இருக்கிறார்கள் உம்மு சுலை ரலி பெண் இனத்திற்கே பெருமை சேர்ப்பவர்கள் அஸ்மா பெண் இனத்திற்கே பெருமை சேர்ப்பவர்கள் வரலாறு நிறைய சான்றுகள் அஞ்சாவதாக சபூரா கணவனுடைய துன்பத்தில் பங்கு கொள்வார்கள் இன்பத்துல பங்கு அல்ல கணவனுடைய துன்பத்திலே பங்கு கொள்வார்கள் இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்வதுண்டு இந்த ஆளை கட்டின பாவத்துக்காக இருக்க வேண்டிய காசு இப்படியே சொல்வதுண்டு கட்டின பாவத்துக்காக ஆஸ்பத்திரியில் இருந்து இவரோடு கடந்து சாக ஒரு இடத்துல காதால் கேட்க நேர்ந்தது இந்த ஆள் சாகவும் மாட்டேங்கிறான் வாழவும் மாட்டேங்கிறான் ஆஸ்பத்திரிக்கு வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒண்ணு போகணும் அல்லது வாழணும் நான் படாத வாடு விடுகிறேன் வாடுகிறவனும் நான் இவரோடு கஷ்டப்பட்டேன் சாகும் பொழுதும் எனக்கு இலக்கமா இந்த பெண்மணியை என்ன சொல்வது அன்புக்குரியவர்களே அசபூரா எவ்வளவு சிரமம் இருந்தாலும் ரஹீமா அஜூப் அலிகலாத்தினுடைய சிரமத்தை எப்படி சந்தித்தார்கள் அவர்களுடைய மேனையிலே இருக்கிற புழுவை கையால் எடுத்தால் வலிக்கும் என்று நாவால் எடுத்தார்களா நாவால் எடுத்தார்களா அப்ப கணவனின் மீது அவர்கள் வைத்திருந்த மரியாதை என்ன இந்த நிலை இன்றைக்கு சமூகத்தில் உண்டா அப்படி இருந்தால் சமூகம் கணவன் கணவனும் மனைவியும் ஏழாவது வானத்துக்கு உயர்த்துவாங்க இவர்கள் சொர்க்கவாசி என்பதை ஆறாவதாக அருகல்லாஹு உத்தரா சொன்னார்கள் அல் வலூதா அல் வலூதா நிறைய குழந்தைகளையும் பெற்றுக் கொள்வார் குடும்ப அமைப்போடு வாழ்வார் பிள்ளைகளோடு கணவனோடு கணவனை சார்ந்தவர்களோடு மனைவி தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்தவர்களோடு வலு நிறைய பிள்ளையும் பெறுவார் அல் வது அது அனைத்தின் மீதும் அன்பு காட்டுவார் அந்த பெண்மணி ஒரு பிள்ளைக்கு சாதகமா இருந்துட்டு இன்னொரு பிள்ளையை விட்டுறது இப்படி இருக்க மாட்டா எல்லா கோழிகள் எப்படி தன்னுடைய குஞ்சுகள் பத்து இருக்கிறது என்றால் பத்தின் மீதும் பாசம் செலுத்துவோ அதை போன்று நேசம் செலுத்துவாள் சேலத்தில் ஒரு அம்மாவை நான் பார்க்க நேர்ந்தது அல்ல அவர்களுடைய கபரை மன்னரையை சொர்க்கத்தில் பூங்காவனமாக ஆக்க வேண்டும் இரண்டு சகோதரர்கள் ஒருவர் பணக்காரராக இருக்கிறார் ஒருவர் ஏழையாக இருக்கிறார் ஆனா அந்த அம்மா இருக்கிறது அந்த ஏழையின் வீட்டில் தான் இருப்பார்கள் என்னம்மா இந்த கேட்கிற பொழுது எல்லோரு இடத்துல பேசுவாங்க வயசானவங்க என்னன்னு கேட்கும்போது இந்த வீட்டுல இருந்தா தானா என்னுடைய அந்த பணக்கார மகன் எனக்குன்னு பணம் கொடுப்பாரு இதுவும் என் பிள்ளைதான் அதுவும் என் பிள்ளைதான் எனக்கு கொடுக்கிற பணத்தை வச்சு நான் இந்த பிள்ளையை நான் ஆதரிப்பேனே நான் வளர்ப்பேனே நான் உருவாக்குவேனே ரெண்டு பேரும் பேருங்கள் ரெண்டு பேர்த்தோடும் என் மனம் இருக்கிறது பணத்தை கொடுப்பது அல்ல ஒருவருக்கு அதிகமாக கொடுப்பான் ஒருவருக்கு கொடுக்க மாட்டான் ஆனால் அந்த தாய் இரண்டு பேர்களின் மீதும் பாசம் வைத்திருந்தாலே இந்த பெண்மணி சொர்க்கவசம் அல் வதுதா அல் வதுதா இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள் அல் காமிலா அல் ஆக்கிலா பெருமானார் செல்லல்லா சொல்ல சொன்னாங்க இது உலகத்துல நாலே பேர் தான் பெருமானாரை முன்னாசி பண்ணிட்டாங்க காமிலான பெண்மணிகள் கமுடமினர் விஜாலி கசீர் ஆண்களிலே காமிலானவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் ஆனால் லவ் எக்குமுழு பெண்களில் பெண்களிலிருந்து காமிலானவர்கள் நான்கு பேர்கள் தான் ஹதீஜா மரியம் ஆசியா ஃபாத்திமா இந்த நான்கு பேர் தான் காமிலானவர்கள் அல்லாஹோடு எப்படி நடக்க வேண்டும் ரசூலோடு எப்படி நடக்க வேண்டும் குரானோடு எப்படி நடக்க வேண்டும் பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும் தன் கணவனோடு எப்படி நடக்க வேண்டும் தன் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும் தன் சகோதரிகளோடு எப்படி நடக்க வேண்டும் சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும் அண்டை வீட்டோடு எப்படி நடக்க வேண்டும் தன் தோழிகளோடு எப்படி நடக்க வேண்டும் இது அனைத்திலேயுமே நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றவர்கள் இந்த நாடுகள் தவிர குமார் நபிகள் குமார் அல்லாஹுத்தால பதினைந்து பெண்களை இவர்களை திருமணம் முடித்தால் வாழ்க்கையில் விடியலே ஏற்பாடு ஏற்படாது என்று சொல்லிவிட்டு ஏழு பேர்களை சொல்லுகிறார்கள் இவர்களை மணப்பவர்கள் இது போன்ற பெண்களால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் இது குடும்பம் இனி சமூகத்திற்கு வருகிறோம் சமூகத்திலே ஒரு மனிதனுக்கு விடியல் வேண்டுமானால் ஒரே ஒரு பண்பை பெருமானார் சொல்லுகிறார்கள் கோபப்படாதீர்கள் என்றார்கள் அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய வார்த்தையை பெருமானார் செல்லல்லா பொலிவ அவர்கள் சாதாரணமாக சொல்லுகிறார்கள் சமூகத்துல கோபம் மட்டும் இல்லாம ஒருத்தர் வாழ்ந்துட்டார்னா ஒரு மனுஷன் வாழ்ந்து விட்டால் அந்த மனிதனை விட உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியாது உலகத்திலே நிறைய பணங்களை சம்பாதித்தவரை விடுங்கள் நிறைய மனங்களை சம்பாதித்தவர்கள் எல்லோருடைய வரலாறுகளையும் பாருங்கள் நிறைய மனங்களை சம்பாதித்தவர்கள் பெருமானார் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார்கள் ஈசா அலிஸ்லாம் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார்கள் புத்தர் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார் திருவள்ளுவர் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார்கள் இப்படி நிறைய மனங்களை சம்பாதித்தவர்களின் வரலாறுகளை பார்த்தால் அவர்களிடத்தில் இருக்கிற ஒரே பண்பாடு கோபப்பட மாட்டார்கள் தேவைக்கு மட்டும்தான் கோபம் தேவை இல்லாத நேரத்தில் கோபம் இந்த காடுகள் இருக்கிறதே காடுகளில் இருக்கிற மரங்கள் தனக்குள்ளே தீயை வைத்திருக்கிறது அது வெளிப்படுத்தினால் காட்டு தீ யாரும் அணைக்க முடியும் உள்ளே கோபம் இருக்க வேண்டும் அது வெளிப்பட ஆரம்பித்து விடுமையானால் தன்னையும் அழித்து பிறரையும் அதை அழித்து விடும் இந்த நபிகள் ஹுமான் சொல்லலாம் வழிவு செல்லும் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார் நாயகமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் அதை வைத்து நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொல்லுங்கள் நாயகமே துல்லினி யாராவது அல்ல அமலி யூது ஹிலினி சொர்க்கத்தில் சொர்க்கத்துல நுழைய வைக்கிற ஒரு அமலை சொல்லுங்க நாயகமே பெருமானா சிறந்தா உடைய சொல்லா தல்லி கோபப்பட சொல்லிட்டு பெருமானா சிறந்தா இந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கிறாங்க மனுஷன் இந்த பக்கம் திரும்பி வந்துட்டார் நாயகமே இதெல்லாம் எனக்கு சாத்தியமே ஆகாது கோபப்படாதங்கிறீங்க எனக்கு பேரே டென்ஷன் பார்த்து சுடுதண்ணி சிலருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க சுடுதண்ணி எப்பயுமே டென்ஷனா இருக்கிற ஆளுக்கு பேரு சுடுதண்ணி ஒரு ஊர்ல பார்த்தாக்க டீ பிளே இப்படி விதவிதமான பேர்கள் அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து நான் சொர்க்கத்துல நுழையதுக்கு வேற ஏதாவது சொல்லுங்களேன் நான் இதுமே நான் தகலி நீ கோபப்படாத சொல்லிவிட்டு பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திருப்பி சுத்தி வர்றாரு நான் அதைத்தான் என்னால விட்டு தொலைக்க முடியலையே வேற ஏதாவது சொல்லுங்களேன் பெருமனா சுதல்லா முடிவு சொன்னார்கள் தகுதி நீ கோபப்பட அதற்கு பிறகு திருமணம் மூன்று முறை சொல்வதற்கு பிறகு அன்று அவரின் கோபம் பறந்து போனது அதற்கு பிறகு வருகிறார் நான் இதுவே நான் கோபப்பட மாட்டேன் கண்டிப்பா படமாட்டேன் நான் இதுவே வேற ஏதாவது சொல்லுங்களேன் ஹஸ்தின் குழுக்க உன் குணத்தை அழகாக்கிக்கொள் ஹஸ்தின் குழுக்க எக்முல் ஈமான் உன்னுடைய ஈமானே காமினான் கோபத்தை விட்டு உன் குணத்தை அழகாக்கினால் ஈமான் அடைந்து விடும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் சலாமா நபிகள் மூசா அலி சலாத் வசலாத்துடைய வரலாறுகள் நிறைய நூல்களில் சித்தரிக்கப்படும் இப்படி மூசா அலி சலாத்துல போய் சொன்னானா நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன் அல்ல அன்றைக்கு சஜிதா செய்ய சொன்ன பொழுது ஆதம் அலி சஜிதா செய்திருந்தால் பிரச்சனையே இல்லை இவ்வளவு தூரம் நான் வந்து அதாப்பட தேவையில்லை எல்லாரும் நிற்கிறான் இப்ளீஸுங்கிறான் எல்லாரும் சபிக்கிறான் கண்டவன் நின்றவன் என்னுடைய அந்தத்தை புரியாம சபிக்கிறான் அன்னைக்கு ஒரு முட்டாள்தனை செஞ்சதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன் ஒரு சஜிதா செஞ்சதுதான் பிரச்சனையே இல்லையே டே அப்பா இப்ளீஸே திருந்திட்டாங்க நான் அல்லாத்த உங்களுக்கு மன்னிப்பு வாங்கி தர்றேன் என்று மூசா அலேஸ்வர் கேட்கிறாங்க அல்லா இப்ளீஸே திருந்தி வர மாதிரி தெரியும் அவனுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயா அல்லா சொன்ன அவன்லாம் திருந்த மாட்டான் யாரெல்லாம் சொல்லியிருக்கான் திருந்திருவான் நீ மன்னிப்பு கொடுப்பதாக இருந்தா நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறேன் நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு போவாங்க ரெண்டு பேர் கணவன் மணிக்கு மத்தியில் பிரச்சனை சொன்ன நான் பார்த்து முடிச்சிடுறேன் அது மாதிரி சொல்லிட்டு ஒண்ணு நல்லா சொல்லிட்டான் ஒன்றும் தப்பு கிடையாது இப்பையும் ஆதமலைக்கு சொன்னா அடங்கி இருக்கிற இடம் பாபாவுக்கு நல்லா தெரியும் இப்ளீஸுக்கு நல்லா தெரியும் அந்த அடங்கி இருக்கிற இடத்துல போய் சஜிதா செய்யட்டும் நான் மன்னிச்சேன் இவ்வளவு தானே பெரிய விஷயமே கிடையாது நேரா இப்ளீஸ வந்து ஆதம் அலிஸ்லாம் அடங்கி இருக்கிற இடத்துல நீ சஜிதா செஞ்சுட்டா எல்லாம் மன்னிச்சிடறான் இப்படி சொன்னா என்ன நினைக்கிறது அவர் உயிரோடு இருக்கும்போது சஜிதா செய்யல மௌத்தாப்பான கபருக்கு மண்ணி மக்கி போனதற்கு பிறகு நான் சஜிதா செய்வதா ஒரு காலம் நடக்க சரி எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன் நான் ஒரு மூணு இடத்துல நான் தான் நிற்பேன் அந்த எந்த இடம்ங்கிறத சொல்லி கொடுத்தாங்க என்று சொல்லிவிட்டு மூசா அலை சலாத்தை பார்த்தவன் சொன்னான் எங்கே கோபப்படுகிறார்களோ ரெண்டு பேரு அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன் நான் தான் மூட்டி விடுவேன் என்னதான் இறுக்கி முடிச்சான் எதிர்வானே இந்த எதிர புத்தி நெருப்பான் படைக்கப்பட்ட நான் நெருப்பு மேலதான் போகும் கோபப்பட்டான்னு சொன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டா என்ன முடிச்சாலும் மேல எதிர்வான் பாத்தியா அங்க நான் தான் இருந்து தூண்டி விடுவேன் அதனால ஜாக்கிரதையா பார்த்து இரண்டாவதாக ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் அண்ணி ஆண் இருந்தால் மூணாவதா நான் இருப்பேன் ரெண்டு பேர்த்துக்கு எப்படியாவது கனெக்ஷன் கொடுத்து ஜினாவில தள்ளிடுவேன் எப்படியும் கனெக்ஷன் கொடுப்பேன் இன்னைக்கு பல வகையில பெண் இருக்கணும்னு இல்ல செல்போன் வகையில கூட கொடுத்தலாம் எப்படியும் பல வகையில் கனெக்ஷன் கொடுத்து விடுவேன் எப்படியும் நரகவாசியாக மாற்றிவிடுவேன் இது நான் இருக்கேன் மூணாவதாக போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடினாள் அடிக்க வர்றாங்களே புறமுதுகு காட்டி ஓடினா அங்கேயும் நான் இருப்பேன் என்று மூசா நபி சலாத்திற்கு இவ்வளி சொன்ன வரலாறுகள் இருக்கிறது அது கோபப்படுகிற இடத்திலே அங்கே இவ்வளி இருக்கிறார் துல்கர்ணை நபி சலாத் வசலாம் அன்னவர்களுக்கும் வழக்குகளுக்கும் தொடர்பு உண்டு உலகத்தையே ஆண்ட நபி அல்லவா துல்கர்ணை நபி சலாம் மலக்கிலரிடத்திலே கேட்கிறார்கள் எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்களே என்று கேட்கிற பொழுது ஈமானையும் எக்கீனையும் விட்டுவிடாதே ஈமானையும் மன உறுதியையும் விட்டுவிடாதே வாழ்க்கையில் தேவையில்லாத கோபம் கொண்டு விடாதே என்று துர்க்கர்ணை நிலையை சிலாத்திற்கு சொல்லிக் காட்டுகிறார் அதோடு மட்டுமில்லை துர்க்கர்ணை நிலையை சலாத்தை பார்த்து சொன்னார்களாம் இனங்கள் மாறுபட்டு இருக்கிற பொழுதுதான் விரோதம் வரும் ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் தான் இனங்கள் ஒன்றுபட்டால் கூட விரோதம் என்று வழக்கு சொல்லிக்காட்டிவிட்டு செல்கிறார் இனங்கள் மாறுபடுகிற பொழுது பூனைக்கும் எலிக்கும் பூனைக்கும் அறவே ஆகாது இனம் மாறுபாடு பூனைக்கும் நாய்க்கும் அறவே ஆகாது இது அதை முறைக்கும் அது இதை முறைக்கும் இதை போன்று பாம்புக்கும் கீரிக்கும் ஒத்து வராது இன வேறுபாடு இனம் ஒன்றாக இருப்பதை பாருங்கள் சாதாரணமாக குதிரை வரி குதிரை ரெண்டு சண்டை போட்டுக்காது ஒட்டகம் ஒட்டக சிறுங்கி இரண்டும் சண்டை போட்டுக் கொண்டாரு ஆனால் மனிதன் மட்டும்தான் இனம் ஒன்றாக இருந்து கூட கோபப்பட்டு அடித்துக் கொள்ளுகிற ஒரே இனம் மனித இனம் எனவே நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று துர்கர்ணை நடிகை சலாத் வசலாம் அன்னவர்களுக்கு வழக்குகள் சொன்ன வரலாறுகளும் அதே சொல்லிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரலாறுகளை பார்க்கிறோம் உமரை பாரூக் ரவி அல்லாவ கோபம் ஊட்ட வேண்டும் என்பதற்காகவே கோபம் ஊட்டினார்களா ஒரு ஆள் வந்து உமர் ரவி அல்லா இடத்திலே சொல்லுகிறார் உமரே நீங்க என்ன நீதம் செலுத்துகிறீர்கள் உமர் ரவி பார்த்து நீதத்திற்கே பேர் போனவர்கள் உமர் என்ன நீதம் செலுத்துகிறீர்கள் என்று வரிசையா குற்றச்சாட்டை வைக்கிறார் உமரடி அல்லாவா தாங்கிக்க முடியல தான் கோபம் வந்தால் வாழ் சதையை சந்திக்க தேவையில்லை கர்ஜிக்க ஆரம்பித்தாலே ஆள் காலியா போயிடுவான் உமர் அலி அல்லாஹுத்தலா பொங்கி எடுக்கிறார்கள் சபையில் இருந்த ஹுர்ரிபுல் கை ரலி அல்லாஹுத்தலா சொன்னார்கள் வா வா நீங்கள் மன்னித்து விடுங்கள் கோபத்தை அடக்குங்கள் அணி அரில் ஜாகிகள் அறியாதவர்களை பற்றி நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம் விட்டுவிடுப்பில் இருந்து கோபத்தை அடக்க தூண்டுகிறார்கள் உமரே பாருக் அலி இடத்திலே உமர் அலி கோபத்தை அடக்கினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானார் செல்லல்லா வலிவசலத்தினுடைய அன்பு தோழர்களில் ஒருவரான உசாமா அலி உத்தரா சொல்லுவார்கள் உடனடி சிகிச்சை சில விஷயங்களுக்கு தேவை தீ குடிச்சிருச்சு உடனடி சிகிச்சை தேவை உடனே பயிர் சர்வீஸுக்கு போன் பண்ணிடுறோம் உடம்புல தீ குடிச்சிருச்சுன்னா உடனே உடனடி சிகிச்சையாக எதையாவது எடுத்து தருவோம் தண்ணியை தூக்கி ஓடுவோம் தண்ணியை தூக்கி ஊத்துவோம் உடனடி சிகிச்சை கோபம் வந்துவிட்டால் உங்களுக்கு உடனடி சிகிச்சை வேண்டும் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் கோபம் வந்துவிட்டதா உடனே ஒளிச்சியை கொள்ளுங்கள் கோபம் சென்றுவிடும் நின்று கொண்டிருக்கிறீர்களா அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்திருக்கிறீர்களா படுத்துக் கொள்ளுங்கள் உடனடி சிகிச்சையை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் கோபத்தை உங்களையும் அழித்து மற்றவர்களையும் அழித்துவிடும் சமுதாயத்திலே உங்களுக்கு விடுதல் வேண்டுமானால் கோபம் கூடாது என்றார்கள் குமான் நபிகள் கோமான் சல்லல்லா பழிவு செல்லத்தால் வளர்க்கப்பட்ட முசாமத்தில் எனவே நாம் விடுதலை தேடுகிற நாம் மனைவியையும் சிறந்தவர்களாக தேர்வு செய்து சமூகத்திலும் கோபப்படாமல் வாழ்ந்து சிறக்க வல்லோனெல்லாம் வாய்ப்புகள் நல்குவானாக வாகுல் தகவா அனில் அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمه شمولها ومن العافيه وصولها ومن العيش الأدى ومن الأمر السدى ومن الإحسان أتما الإنعام عما ومن الفضل عدبا ومن اللطف أقربا اللهم كن لنا ولا تكن علينا اللهم اختم السعادة آجالنا وحقق زيادة أعمالنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذابنا صلى الله تعالى وسلم على فضله سيدنا محمد وعليه وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله